திருச்சிற்றம்பலம் நாடு தொண்டை நாடு தலம் கழுக்குன்றம் திருச்சிற்றம்பலம் தோடுடையானோரு காதில் தூய குழை தாழ ஏடுடையான் தலை கலனாக இறந்தொண்ணும் நாடுடையான் நள்ளீருள் ஏமனடமாடும் காடுடையான் காதல் செய்கோயில் கழு குன்றே கேணவல்லான் கேழல் வெண்கொம்பு குரளாமை பூணவல்லான் புரிஷடை மேலோர் புனல் கொன்றை பேணவல்லான் பெண்மகள் தன்னையோரோ பாகம் காணவல்லான் காதல் செய் கோயில் கழு குன்றே தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை தானகத்தன்மதி தன்மதி சூடித்தலை மேலோர் வானகத்தார் வையக தார்கள் தோழுதேத்தும் கானகத்தான் காதல் செய் கோயில் கழு குன்றே துணையல் செய்தான் தூய வெண்டியாழ் செய் சுடர் கொன்றை வினையல் செய்தான் பெண்ணின் நல்லாழையோரு பாகம் இணையல் செய்யா இலங்கையின் மூன்றும் ஏறியுண்ண கணையல் செய்தான் காதல் செய்கோயில் கழு குன்றே பையுடைய பாம்பொடு நீருபயில்கின்ற மெய்யுடையான் வெண்பிரை சூடி வீரி கொன்றை மையுடைய மாமிட டண்ணல் மறி சேர்ந்த கையுடைய காதல் செய் கழு குன்றே வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் வீரி கொன்றை கொள்ளவல்லான் குறை கழல் ஏத்தும் சிறு தொண்ட உள்ளமெல்லாம் உள்கினின் ராங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் செய்கோயில் கழு குன்றே ஆதல் செய்தான் அறக்கர்த்தம் கோனையருபரையின் நோதல் செய்தான் நொடிவரை என் கண்விரலோன்றி பேர்தல் செய்தான் பெண்மகள் தன்னோடொரு பாகம் காதல் செய்தான் காதல் செய் கோயில் கழு குன்றே இடந்த பெம்மான் ஏனம தாயுமனமாயும் தொடர்ந்த பெம்பான் தூமதி சூடிவரை யார்த்தம் மடந்தை பெம்மான் வார்கழல் ஓச்சி காலனை கடந்த பெம்மான் காதல் செய் கோயில் கழு குன்றே தேய நின்றான் திரிபுரோ கங்கை சடை மேலே பாய நின்றான் பலர் புகழ் தேத்த ஊலகெல்லாம் சாய நின்றான் வன்சமண் குண்டர் சாக்கிய காய நின்றான் காதல் செய் கோயில் கழு குன்றே கண்ணுதலான் காதல் செய் கோயில் கழு குன்றை நன்னிய ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பண்ணியல் பார்ப்பாடிய பத்துமிவை வல்லார் புண்ணியராய் விண்ணவ ரோடும் போகுபாரே சுவாமி வேதகிரீஸ்வரர் அம்பாள் சொக்கநாயகி திருச்சிற்றம்பலம்